திருப்பெரும் தூரை ஊரை கோவிலும் காட்டி அந்தனன் ஆகி வந்து ஆட்கொளவல்ல வல்லியப்பா அறிவிலாதையனை புகுந்து ஆண்டு கொண்டு அறிவதை அருணே இதுவரைக்கும் நான் தெரியாததை தெரிய வேண்டுவதே அருளினார் என்னென்ன அருளினா அறிவதை அருளி இந்த ஆன்மா எதை அறியணுமோ அதை அருளினாராம் அது எது திருவாசத்தில் இருக்கு நானே ஓதவும் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் அதான் அப்ப ஆன்மா அறிய வேண்டுவது எது திருவைந்தெழுத்து திருவந்தெழுத்து அதனாலதான் நமச்சிவாய வாழ்க என்று தொடங்குவார் என்று தொடங்குவார் அதனால அறிவதை அருளி இந்த ஆன்மா எதை அறிய வேண்டும் திருவைந்தெடுத்தாகிய திருமந்திரத்தை அறிந்து நாளும் போற்ற வேண்டும் அந்த அறிவதை அருளி இன்னும் என்ன செய்தாய் மேல் நெறியலாம் புலமாக்கிய எந்த மேல் நெறியலாம் என்ன மேல் நெறி என்று கேட்டால் இந்த உயிரானது இது இந்த உடம்பை விடுத்து மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுத்தேன் அதான் மேல் நெறி மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுத்தேன் அந்த வீட்டு நெறியாகிய மேல் நெறி மேல் நெறியலாம் புலமாக்கிய இந்த ஆன்மா உயர்ந்த நிலை அந்த உயர்ந்த நிலைக்கு மேல இனி ஒரு நிலை இல்லை அல்லவா அந்த நிலையெல்லாம் எனக்கு விளங்கும்படியா செய்தியப்பா அப்போ அறிவே இல்லாத என்ன திருப்பெருந்துறையில இந்த ஆன்மாவுக்குள்ள பூந்து ஆண்டு கொண்டு எனக்கு அறிவதை அருளி மேல் நெறியலாம் புலமாக்கியேப்பா விளங்க வைத்தியே இதுதான் நன்றி உணர்வு நன்றி உணர்வு அல்ல மேல் நெறியலாம் புலமாக்கிய எந்தையை பந்தனை அறுப்பானை அதனால என்ன கிடைச்சது பானாரு பந்தனை அறுப்பானை என்ன பந்தனை என்ன பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியணி அதெல்லாம் சிவபுராணத்தை விடப்படாதுங்க சிவபுராணம் அவ்வளவு அருமை அதனால எங்க சுத்தி ரெங்கர செய்தின்னு மாதிரி எங்க சுத்தி சிவபுராணத்தில் வந்துடும் பந்தனை அறுத்து சீக்குவல் டு பாசமாம் பற்றறுத்து நம்ம ஊரையே வேணாம் நமக்கு நம்ம ஊரே தெரியுமே திருவாசத்துல உரை சொல்றது யோகியதை இருக்கா நமக்கு கிடையாது பெரியவங்க வாக்குக்கு பெரியவங்களே உரை அது மணிவாசகருக்கு மணிவாசகரே உரை அதனால அப்ப எப்படின்னு கேட்டா அந்த மேல் நெறியலாம் புலமாக்கிய எந்தையை பந்தனை அறுப்பானை பந்தனைன்னா பாசக்கட்டு அந்த பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியம் அப்படி பந்தனை அறுப்பானை இந்த ரெண்டு வரிகளும் அப்படியே பெருமானுடைய அந்த அருட்கருணை அது பிரிவிலாத என் அருள்கள் பெற்றிருந்தும் மாறாடுதி பெண நெஞ்சே பிரிவிலாத இன் அருள்கள் பெற்றும் இது மட்டுமா பெருமான் கொடுத்தான் வேற என்ன செய்தான் பல்வேறு அருளி செயல்களை உனக்கு கொடுத்தானடா கொடுத்தானே என்ன சாமி அருளி செயல் கொடுத்தார் இதுக்கெல்லாம் லட்சியம் கிடையாது அகராதி பார்த்து விளங்காது திருவாசத்திலேயே காலில் விட வேண்டிதான் மேல் நெறியலாம் புலமாக்கினான் அது எது மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் அது மேல் நெறிங்கிறது வீட்டு நெறி சரி பந்தனை அறுப்பானை பாசமாம் பற்றறுத்து பாதித்தான் சரி ஆக நமக்கு இந்த ஒலிகியல் பாசங்களை நீக்கலாம் சரி அடுத்தது இன்னுமே என்னென்னமோ அருள்கள் புரிந்தானோ அது என்னது அச்சோப்பதிகத்துக்கு போகணும் சித்தமலம் அருவித்து சிவம் ஆக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருவியவார் ஆர் பெறுவாரூவி அச்சூவி அதெல்லாம் அப்ப சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி தன்னை ஆண்டதெல்லாம் மேல் என்ன அருமையான அந்த இன்னர்கள் பிரிவிலாத இன்னருள்கள் பெற்றிருந்தும் இவ்வளவு தூரம் பெருமான் கருணை செய்து உன்னை தூய்மைப்படுத்தி இருக்கிறான் அப்படி இருந்தும் மாறாடுதி பிணனங்கே என்ன மாறாடுது அந்த மேல் நெறிக்கு மாறாக இந்த உலகியல் நெறியிலேயே நிக்கணும் நினைக்கிறான் இது உலகம் சுற்றம் அரசு போக்குவரத்து இந்தியாதிகள் கஜானா அப்படிங்கிறது இதுல போய் கீழே கீழே விழுதியதா மேல் நெறிக்கு வந்து நீ ஏன் அங்க போற மாறாடுதி பிணனெங்கே அதனால் கிரியலாம் மிக கீழ்ப்படுத்தாய் கெடுத்தாய் என்னை கெடுமாறே நீ ஒரு ஆள் இருந்துட்டு நெஞ்சாகியே நீ பிரியலாம் என்னென்ன உலகத்துல தவறு உண்டோ அத்தையும் தவறு செய்ய முடியாத அமைப்பில் வைத்து என்னை கெடுத்தே விட்டப்போம் என்று சொல்லி தன் நெஞ்சை நோக்கியே சொல்லுகிறார் முன்னே சொல்லிட்டேன் அவர் நெஞ்சல்ல நம் நெஞ்சு அது தான் பிறருடைய நெஞ்சு சொன்னா வருத்தப்படுவாங்க தன் நெஞ்சுக்கு தான் சொல்லிக்கிட்ட வருத்தப்பட மாட்டான் ஆனால் நமக்கு இதான் பாடம் நமக்கு பாடங்கள் எனவே இப்படியெல்லாம் அந்த நன்றி உணர்வை நினைத்து இந்த பாடலில் வருந்துகிறார் மணிவாசகர் அடுத்தது மாறி நின்றனை கிடந்தனை எம் மதியிலி நெஞ்சே தேடுகின்றிலம் இனி மாறி நின்று எனை கெட ஆறி நின்றனே ஏண்டா அங்க கோயிலுக்கு போய் ஒரு வளமா வந்துட்டு வரலாம் சிவபிராணம் சொல்லிட்டு வரலாம்னு சொன்னா இது வந்து இல்ல இல்ல இந்த ஒலியும் ஒலியும் பார்க்கலாம் அல்லது மட்டை எடுத்து அடிக்கிறான் இன்னைக்கு கேம் அடாராடா அப்படின்னு அவன் ஆடுறான் ஓடுறான் அவனுக்கு நல்ல எக்ஸசைஸ் உனக்கு என்ன எக்ஸசைஸ் உட்கார்ந்து இருந்துகிட்ட நீ அந்த மாதிரி செய்யி உன்னை பாராட்டுவோம் நீ கேம் எடு வெற்றி பெறு உன்னை பாராட்டுறோம் ஏன் உன் நல்ல அருமையா உடம்புல வேலை செய்யற நல்ல இது விளையாடுன உனக்கு உடம்புக்கு நல்ல சத்து அதையே பார்த்துக்கிட்டு கை தட்டிக்கிட்டே இருந்து ஏ இட்லி தின்னுடா அப்படின்னு சொன்னா இங்க வச்சுட்டு போ வச்சுட்டு போ அப்படிங்கிற வச்சுட்டு என்ன பண்றான் இட்லி எடுக்கிறான் திங்கிறான் அப்புறம் திரும்ப தொட்டுக்கிறான் சட்டின்னு நினைச்சு கீழே மண்ணை தொட்டுக்கிறான் ஏன்னா அங்க கேம் திருவள்ளுவர் சொன்னார் பத்தாம் அதிகாரம் இனிமை கூறல் இருபதாம் அதிகாரம் பயனில செய்யாமை என்ற இந்த பயனில்லாத செய்யாதரான் இருபதாம் அதிகாரம் தான் அமெரிக்காவில் இருக்குன்னு ஆங்கில பழமொழியே இருக்கு இங்கதான் மட்டை தூக்கி நிக்கிறத பார்த்துட்டு இருக்க அங்க பார்க்க மாட்டான் நல்லவா அவன் உடம்பு நல்லா இருக்கு நீ எல்லாம் நீ போய் ஆடப்பா உன்னை பார்த்து கை தட்டுறேன் கேம் விடு ஏய் நம்ம தம்பி போய் பாரா அருமையா நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ரத்த வேர்வை செய்யறான் நான் அந்த கேம் எடுத்திருக்கான்னு நாங்க பாராட்டுவோம் எந்த எக்ஸோ ஒய்யோ எக்ஸ்ஆர் ஒய் நமக்கு என்ன வந்திருக்கு அதனால இப்படி மாறி நின்று எனை எது நல்லதோ அதை விட்டுட்டு எது அல்ல நல்லதோ அதெல்லாம் போய் நிக்கிறியப்பா நெஞ்சி மாறி நின்று எனை கெட நான் கெடும்படியாக கிடந்தனையை நீ என்ன பண்றேன்னு கேட்டா நான் அந்த தப்பு வழிக்கு போற வரைக்கும் நீ என்னை அப்படியே பக்கத்திலேயே இருந்து அந்த போ சொன்ன பிறகுதான் நீ என்கிட்ட வர்ற அது வரைக்கும் அப்படியே கிடக்குதான் ஏன் நீ திருவுன்னா நான் திருவுற அப்புறமேல் நீ போன நீ திருவு சரிடா திருவுற திருவு பாரு அப்பறம் அது வரைக்கும் நெஞ்சிருக்கான் அப்புறம் தான் எங்கேயாவது போகுமா ஏன்னா நீ என் திருவுறேன்னு சொல்லிட்டு திருவாம இருந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு திருவாசத்தை படிச்சுக்கிட்டு போச்சு எனக்கு அதனால அந்த மாறி நின்றியனை கெட கிடந்தனையை அந்த மாதிரி கருத்துக்கு நான் வர்ற வரைக்கும் நீ எங்கிட்டே இருந்து பிராணம் வாங்கி விட்டியடா கிடந்தனையை எம் அதீரி மட நெஞ்சே நெஞ்சல் வைக்கிறேன்னு சொல்றாரு தேறுகின்றிலம் இனி உன்னை நான் நம்பினேன் இது வரைக்கும் எப்படியாவது நெஞ்சு கரையேறும் நாம இதை வச்சு இந்த கரையெல்லாம் பார்த்தேன் இனிமே நான் ஒண்ணு நம்ப நம்பர் நம்பருக்குரிய வீரர் அல்லர் இல்ல நம்பருக்குரிய வீரர் அல்லர் நீ நம்புதற்குரியவன் அல்ல தேறுகின்றிலம் இனி உனை சிக்கன சிவன் அவன் திரள் தோல் நீரு திரள் தோல் மேல் நீரு நின்றது கண்டனையாயினும் நிக்கிலை அருமையான வழக்கம் பெருமான் குருநாதனாக எழுந்துள்ளும் போது என்ன ஆயிருக்கு குருநாதனாக இருந்து இருக்கு அதுல குரு அதுல எப்படின்னா ரொம்ப அருமையா குருநாதன் என்ன செய்யிருக்காரு கேட்டா நெத்தி திருநீட்டை ரெண்டு விதமா இடலாம் ஒன்று இப்ப நாம இருக்கிற மாதிரி இன்னொன்று மாலை நேரத்துல கிழக்கோ வடக்கோ நோக்கி என்பால் உபதேசமும் பெற்று என்ன பண்ணும் அப்படி வச்சு இப்படி முதல்ல இப்படி வச்சு பதினாறு இடங்களில் இடணும் திருநீர் அது குழைத்திடுவது விபூதி குழைத்து அது மாதிரி பெருமானே குழைத்திட்டு இருக்கான அதனால இவரை ஆட்கொண்ட போது இவருடைய பெருமான் திருமேனி தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சதுல சிவப்பா இருக்காரு நல்ல அருமையா திருநீரை இப்படி இருக்காரு எப்படின்னா வெறும் தூளாக அந்த பொடியாக அணியாமல் குழைத்துட்டு இருக்காரு இப்படி பார்த்தவன் இவருக்கு அதே அந்த தோல்ல அப்படி இருக்காரு இதை பார்த்துருக்காரு பெருமானுடைய தோல்ல நல்ல அப்படி நீர் இட்டது அப்படி அழகா தெரியுது சிவன் அவன் திரள் தோல் மேல் நீரு கண்டனை பாத்தியாடா குருநாதனு எப்படி இருந்தான் அன்னைக்கு அவன் திருமேனி அவனுடைய திருமேனியில அருமையா திருநீர் அணிந்திருந்த கோலத்தை பாத்தியே அத பார்த்த பிறகாவது கூட நெக்கிலை உருக வேணாம் உருக வேணாம் இன்னைக்கு என் கண்முன்ல நிக்குதேடா அந்த குருநாதனுடைய தோற்றம் நம்ம மதுரை ஆதீனம் இதுக்கு முன்னிருந்த ஆதீனம் பெரும்பாலோருக்கு தீட்சை கொடுத்து கொடுக்கறதுக்கு முன்ன ஒரு மணி நேரம் பேசும் அது மாதிரி இப்ப யாரும் செய்யலதான் எதற்கு தென்னீரிடனும் அவங்க கொலை செய்யப்படணும் <laughs> இங்க திருநெல்வேலி மாவட்டம் அல்லவா அதனால அது அவங்களுடைய பாணி அப்படி இருக்கும் நீ யாரு ஆரோக்கியசாமிய நீ என்ன மரியசா அந்த ஆரோக்கியசாமி மரியசாமிக்கு எல்லாம் தீட்சை கொடுத்தவர் அவர் தான் ஆகவே இப்ப நீரு நின்றது கண்டனையாயினும் யார் மேலே சிவன் அவன் திரள் தோல் மேல் பிரிச்சு படிச்சிட்டீங்கன்னா திருவாசத்துக்கு ஒரே வேண்டியதுல சிவன் அவன் திரள் தோல் தோல் இப்படி இருக்கும்னாரு நல்ல கொழு கொழு கொழுன்னு இருக்குமா சிவபெருமான் தோல் அதுல என்ன இருக்கு நீரு கண்டனையாயினும் அருமையாக திருநீர் அணிந்திருக்கும் அதை பார்த்து கூட அந்த குருமூர்த்தியினுடைய திருவடிவை பார்த்து அவருடைய திருமேனியை பார்த்த பிறகு கூட நெக்கிலை உருக வேணா இக்காயம் கீறுகின்றிலை அவரை விட்டுட்டுமே அந்த குருநாதன் என்னைக்கு பார்க்க போறோம் என்று நினைச்சு நெஞ்ச கிழிச்சுக்க வேணா செயலியடா செயலி நெஞ்சம் கீறுகின்றிலை கெடுவது உன் பரிசு சரி உனக்கு கேடு காலம் அதனால நீ என்ன பண்றது கெடுவது உன் பரிசு இது கேட்கவும் கில்லேனே இந்த மாதிரிலாம் செய்யறது என் காதால கேட்கறது கூட எனக்கு சங்கடமா இருக்கடா அப்படிங்கிற பாவம் இவ்வளவும் தன் நெஞ்சு வைத்தே சொல்றாருன்னு நெஞ்ச வைத்து சொல்ற அவர் நெஞ்சா அப்படி இருந்தது இல்லையே கிற்றவா மனமே கெடுவாய் உடையான் அடினாயேன் விற்றலாம் மிக ஆழ்வதற்கு உரியான் உரியவன் கிற்றவா மனமே எப்பா எது செய்யணுமோ எது செய்யக்கூடாது தெரியாம கிடக்கிற மனமே கெடுவாய் இப்படி இருந்தா நீ கெட்டு போயிடுவேன் உடையான் அடி நம்ம என்னையெல்லாம் நம்ம எல்லாம் அடிமையாக உடையவன் ஆளாக உடையவன் பெருமான் அப்படிப்பட்டவனுடைய திருவடிக்கே நாம் அன்பு செய்கின்ற நாயேனை விற்றலாமிக ஆழ்வதற்கு உரியவன் அப்பா இப்ப நம்ம உயிரையே விற்று கொள்வதற்குரிய பொருள் இருக்கா கிடையாது பணத்தை கொடுத்து வித்து நம்ம நிலத்தை வைக்கலாம் வீட்டை வைக்கலாம் மாட்டை வைக்கலாம் கண்டை வைக்கலாம் இப்படி வைக்கலாம் அல்லவா அதை வச்சு விற்கலாம் ஆனா நம்ம நம்முடைய உடம்பையே வித்து இன்னொன்று கொள்வதற்கு ஒன்று இருக்கா இல்லை அப்படி உண்டென்றால் அது பெருமான் தான் நம்மை விட்டலாம் மிக ஆழ்வது இந்த உட உயிரையே வித்துட்டு கூட இன்னொன்னு வாங்கணும்னு அந்த உயிரினும் சிறந்த பெருமான் அவனை வாங்கணும்டா அப்படி வேண்டாம் இப்படி விற்றும் விற்றும் வாங்க வேண்டும் பெருமான் இந்த உயிரையும் விற்று வாங்க வேண்டிய ஒரு பொருள் உண்டென்றால் அது இறைவன் தான் என்று சொன்னார் திருவள்ளூர் அங்கே இருந்து வர்றார் இப்படி ஒரு குரல் இன்னொரு குரல் தெரியுமாடா ராஜா அப்படின்னார் என்ன சில இறப்பினை விற்றும் வாங்கணுங்கிறார் இறப்ப போய் இவனால இறப்புன்னா அஞ்சு வான்ல இவர் என்ன இந்த மாதிரி ஒரு இறப்பு ஒருத்தனுக்கு வந்தது அது விலை கொடுத்து வாங்கலாம்னா அப்படின்னு என்ன சாமி என்ன சாமின்னு என்ன என்ன இந்த குரல் சஸ்பென்ஸ்ல வச்சுடுவோமா அடுத்த மாதம்னு வேணா பிறந்தார்கள் நீர்மல்க சாகிற்பின் சாக்காடு இறந்த தக்கதுடைய தன்னை யார் காப்பாற்றி வருகிறார்களோ அவர்களுக்கென்று அவர்கள் கண்களில் நீர் ததும்ப நமக்கு ஒரு சாவு வருமானால் அந்த சாவினை விலை கொடுத்தும் வாங்கலாம் என்று ஆமா நம்ம இப்ப பிறந்ததே காத்ததே அவங்க தானே அவர்களுக்காக இந்த உயிரை கொடுக்கணும்னு வரும்போது மிக மகிழ்ச்சியோடு கொடுத்து என்னுடைய உயிர் பத்தி பரவாயில்லை நீங்கள் ஈரோடி வாழணும் ஏன் இந்த உடம்பையும் உயிரையும் வளர்த்ததெல்லாம் நீங்க தான் என்று கருதி இறக்கணும்டா இறக்க முடியாது போச்சே இந்த சனி எனக்காவ அப்படின்னு என்ன மக்கு பெயர பிறந்தார்கன் நீர்மல்க சாயில் இன் சாக்காடு இறந்து தக்க தக்கதுடைத்து அந்த மாதிரி சாக்காட்டை பிச்சு எடுத்தாலும் பெருணும் திருவள்ளூர்ல திருவள்ளூர் அதங்க அது போல மணிவாசகர் என்ன சொன்னாரு இந்த உடம்பை இந்த உயிரை இந்த ரெண்டையும் ஒருத்தருக்கு விற்று அந்த விற்றாலும் பரவாயில்லை அதற்கு மாறாக ஒன்று பெறலாம் என்றால் அது இறைவன் ஒருவனே ஒருவனே ஏன் இந்த உடம்பு உயிரெல்லாம் அவன் தந்தது தானே நீ ஏன் வாங்கிட்டிய கிடைக்குமா அதனால இதெல்லாம் வித்தாலும் அதை பெறணும் அந்த திருக்குள் இப்படி ஞாபகத்துக்கு வராம இருக்கும் இருக்குமா இருக்க முடியாது <laughs> அதனால் இப்படியாக அதெல்லாம் இது இதை வச்சுக்கிட்டு இந்த இது இந்த பிறந்தார்கள் நியமல்கன்னு சொல்லி வச்சுட்டு கிட்ட போனோம்னா அவ்வளவுதான் விடிஞ்சு போடும் காலையில் நம்ம அவன் தூங்கும் தவிர அவன் நினைச்சா விடிஞ்சு போடும் எழுப முடியாது எழுப முடியாது <laughs> அதனால அது அதுவும் அந்த இங்க சொல்லிட்டு போயிட்டான் இங்க அண்ணாஜி கிட்ட பெற்றன் விடையன பெயர்ந்து போயினான் அப்படின்னு கம்பர் கம்பர்ல அங்க போன உடனே போர்க்களத்துக்கு போன உடனே தம்பி வந்துட்டான் விபீஷன் அண்ணா பெரிய அண்ணா தான் கேட்காத அண்ணா நீங்க கேட்கற அண்ணாச்சே ஏன்னா நீங்க அது மாதிரி தவறுடையதுக்காக நீ வந்தீங்க எனக்கு கொடுத்த அந்த செல்வங்கள்லாம் எல்லாம் இலங்கையெல்லாம் நீங்க வச்சுங்கண்ணா நீங்க வேணாம் அந்த பெரிய பெரிய அண்ணாவுடைய எண்ணம் சரியில்லை அந்த அண்ணாவுடைய எண்ணத்தை விட்டுணும் என்று சொன்னார் நீர்கோல வாழ்வை நெச்சி நெடிது நாள் வளர்த்து பின் என் போர்க்கோலம் செய்து விட்டார்க்கு உயிர் கோடாது அங்கு போகேன் இந்த கேவலம் இன்னும் கொஞ்ச நாள் இந்த உயிர் இருக்க போ அதுக்காக நீ தந்த உனக்கா அவர் தந்திருக்கார் இலங்கை வாழ்வெல்லாம் அந்த வாழ்வை எனக்கு நீ கொடுத்ததுனால இது எவ்வளவு நாள்டா வாழப்போகுது தண்ணீர் எழுதின கோலம் போலடா அதுக்காக நெடிது நாள் வளர்த்து நம்ம அப்பாலாம் இளமையிலேயே இறந்து போயிட்டாங்க நம்ம வளர்த்ததெல்லாம் யாரு ராவணான்னா இல்ல ராவணான்னா இல்ல என்ன தம்பி சாப்பிட்டியடா கேட்டேன் சாப்பிட்டேன் எங்க மூஞ்சி சொல்லுலையே மூணு இட்லி தான் தின்னியாக்கும் என்னரு ஆமா போட இன்னும் நாலு இட்லி எடுத்துட்டா தின்னுடா அப்படி நேடியது நாள் வளர்த்து இன்னைக்கு கூட நான் போருக்கு வருகின்ற பொழுது தம்பி போய் வா என்று சொன்ன போது பெரிய பட்டன் நான் போடலை இந்த பட்டன் போடாமல் இருந்திருக்கிறேன் இங்க வாடா தம்பி அடாராடா போர்க்கோலம் செய்து விட்டார்க்கு இப்பதாடா நல்லா இருக்குது இந்த போர்க்கோலத்தையே செய்தவன் அண்ணன் தான் உயிர் ஓடாது அங்கு போயேன் புறந்தார்கள் நீர்மல்க சாயத்தின் சாக்காடு இறந்து போல் தக்கதொழி எங்கேயும் வெள்ளித்தெறியல் காண்க கமராமன் பேசுறான் இல்ல இல்ல <laughs> அதனால வெள்ளித்தெறியல் தான் பார்க்கணும் அப்படியாக விற்றலாமிக நாயேனை விற்றலாமிக ஆழ்வதற்கு உரியவன் என்னை கூட பெறுவதற்கு ஒன்று உண்டென்றால் அது எங்கள் பெருமான் தான் அப்படிப்பட்டவனுடைய வீரை மாலத்திருப்பாதம் அழகு பொருந்திய நல்ல நறுமணம் பொருந்தியிருக்கிற அந்த திருவடிகள் முற்றிலாயிழந்தளிர் அருமை அருமை பெரும்பாலும் திருவடிக்கு மலரைத்தான் சொல்வார்கள் மலர் போன்ற திருவடி என்று இப்ப நம்ம தம்பி ஐயா வந்திருக்கிறாங்க சித்த மருத்துவம் எல்லாம் தெரிந்தவர் ஆனா என் கல்லூரில பயின்றவர் கடி ஏற்கும் பூங்கமல கால் காட்டி ஆட்கொண்டு அடி ஏற்கு முன் நின்றருள் கந்தலின்பா பெருமா முருகப்பெருமானுடைய அந்த திருவடி பட்டுப்பட்டது கடி ஏற்கும் பூங்கமலக்கால் முருகா உடைய திருவடி எப்படி இருக்கும் நல்ல நறுமணம் பொருந்தி இருக்கிற தாமரை போல இருக்கும்பா அந்த பூங்கமர கால் காட்டி ஆட்கொண்டு அடியேற்கு முன்னின்ற எப்போ என் முன்னாலேயே நீ காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கணும் என்றார் ஒரு எழுபத்தி நாலுக்கு முன்ன திருப்பணதால் கல்லூரியில் படிச்சிருந்தால் இந்த கந்தர்வர் என்பா தலைகளையும் சொல்ல முடியும் ஏன் அதான் கடவுள் வாழ்த்து முருகா முருகா அதனால் அவனுடைய திருவடி அப்படி தாமரை எங்கேயுமே எல்லாம் இந்த மலர் போன்ற திருவடி என்றுதான் எல்லாம் சொல்வார்கள் ஏன் இதுல கூட போட்டி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போட்டி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போட்டி அருளுகனின் போகமாம் பூங்கலர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம் தாமரை இப்படி எல்லாம் பேசுறாங்களே அதனால் எங்க அப்படித்தான் இருக்கும் ஆனால் இங்க என்ன சொல்ற பெருமானுடைய அந்த பாதம் இளந்தளிர் நல்ல தளிர்கள் நீங்க எந்த எந்த மரத்திலையும் சரி நீங்க வேப்பலை மற்ற எதுவாக இருந்தாலும் அந்த முதியலைய விட்டுட்டு அந்த தளிரை பார்த்தீங்கன்னா தனி அழகா இருக்கும் தளிர் <laughs> ரொம்ப அருமையாக இருக்கு தளிர் அங்கேயும் அதான் சொன்னார் போட்டி அருளகின் ஆதியாம் பாதமலர் போட்டி அருளகின் அந்தமாம் செந்தளிர்கள் செந்தளிர்கள் இது மாதிரி பெருமானுடைய திருவடியை மலர் என்று சொல்லுவதிலும் தளிர் என்று சொல்லுவது மிகச் சில தான் சில இடங்கள் தான் அதில் அங்கும் சொன்னார் இங்கும் சொன்னார் இளந்தளிர்கள் இளமையான அந்த பெண்பாலாருடைய மீனிக்கெல்லாம் தளிர் போன்ற மீனின்னு சொல்லுவாங்க தளிர் போன்ற மீன் என்று சொல்வதற்கு காரணம் அந்த இளந்தளிர் எப்படி இருக்குமோ அது போல் அந்த வடவடவான அந்த மீன் இருக்குமா திருவள்ளுவர் இந்த அவயவத்தை வர்ணிக்க மாட்டார் ஒரே ஒரு குரல்ல வர்ணிச்சிருக்கிறார் அது எது ஒரு அது உடார்த்தமா சொல்லக்கூடாதா வச்சுங்களேன் ஒரே குரல்ல காமத்து பாலில் தான் ரொம்ப நாசுக்கா ஆனா ஒரு குரல் வந்துச்சு வேற ஒன்னு எங்கேயும் போகல ஏன்னா அவருக்கு இருக்கிறது ஒன்னே முக்கா தானே ஆமா மொழ நிலம் பாட்டு பாடினா இந்த மனுஷன் ஒன்னே முக்கா வரையும் எடுத்துக்கிட்டது அதுல குண்டு செட்டுல குதிரை ஓட்டுது ஓட்டி விட்டு அந்த குதிரை ஓட்டின அளவு வேற எவனும் ஓட்டல ஆமா திருவள்ளுவர் திருவள்ளுவரி என்று அடுத்த மாசம் வரைக்கும் பொறுக்காது ஈரோடுல அப்படி சொல்லுவாங்க வேணாம் ஐயா சொல்லிருங்கய்யா அடுத்த மாசம் வரைக்கும் எங்களுக்கு அது கஷ்டமா இருக்குயா <laughs> அப்படிப்பாங்க முறிமேனி முறி தளிர் முறிமேனி அப்புறம் என்ன முத்தம் முறுவல் வெறிநாட்டம் வேலுண்கண் வேய்த்தோல் அவட்கு குரல் முடிஞ்சு போச்சு எப்படிப்பா அவன் தலைவி இருப்பாங்க முறிமேனி தளிர் மாதிரி மேனி முத்து மாதிரி பற்கள் வெறி நாற்று நல்ல அருமையான மலர்கள் இருக்கிற நறுநாற்ற மாதிரி அது உடம்பே மனம் வீசும் தெய்வ மனம் வீசும் வேல் போல கண் இருக்கும் மூங்கில் போன்ற தோல் இருக்கும் அவதான் அவதான் என் மனைவி முறிமேனி முத்தம் முருவல் வெறிநாற்றம் வேலுங்கன் பெய்த்தோல் அவட்கு பாட்டு மேல இடம் கொடுக்கல இப்படி வர்ணிக்கிறமே புட்டிச்ச கேசாதி பாதம் பாதாதி கேசங்கரானி திருவள்ளூர் போகலி போறதுக்கு அவருடைய எடுத்துக்கொண்ட பாவினமும் சரியில்லை அவருடைய மனநிலையும் சரியில்லை செய்யக்கூடாதா அப்படி அப்படி மேம்போக்கு அப்படி இருக்கிறோம் அப்படி தொட்டு காட்டினா போகணும் அதெல்லாம் அதனால அகம்னு சொன்னான் தமிழன் அது யார் ஒரு ஒரு பெண்ணுடைய மேனியை சுவைக்கணும்னா கணவன் ஒருவன் தான் பார்க்கலாம் அவன் தான் சுவைக்கிறான் நீ நான் நிக்கிறது மக்கு பயில போட இவ்வளவுதான் நிக்கலாம் முடிமேனி முத்தம் முறுவல் வெறிநாற்றம் வேலுங்கன் வைத்தோ அவருக்கு கத்துக்கணுமே இன்னைக்கு எவனாலும் எல்லாம் கவிதை பாருன்னா நேரம் உட்காந்து திருவள்ளுவர் இதை வச்சு திருவள்ளுவர் தூச்சு படிக்கணும் நெட்டு பண்ணி பெருமானி ஏதோ கவிதை நினைக்கிறோம் உங்களுடைய ஆசீர்வாதம் என்று கேட்க வேணாமா அவர் அல்லவா திருவள்ளுவர் என்னமோ செஞ்சார் நம்பினார் தமிழம் படிப்பான்னு நினைச்சார் இப்படி படிக்க மாட்டான்னு நினைச்சாருன்னா செஞ்சிருக்க மாட்டார் படிக்கலையே படிக்கலையே திருக்குறள் ஆகவே இங்க அருமையான தேனி தான் எப்படி முற்றிலாயிழந்தளிர் எது அவனுடைய திருப்பாதம் அவனுடைய திருவடி எப்படி இருக்கும்னு கேட்டா நல்ல முதிர்ச்சி இல்லாத இப்பதான் நேற்று தான் அப்படி அந்த அரும்பு ஈன்றது அந்த தளிர் ஈன்றது அந்த மாதிரி தளிர் போன்றதா இருக்குமா இளந்தளிர் பிரிந்திருந்து அப்படிப்பட்ட பெருமான் திருப்பெருந்துறையிலே ஆட்கொண்டு எல்லாவற்றையும் தந்தான் சிவாயனம என கூறி சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி திருநீர் அணிவித்து எல்லாம் செய்தான்ல அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடியை பிரிந்து எத்தனை ஆண்டு ஆச்சப்பா இன்னும் இருக்கிறியே என்ன செய்யணும் <laughs> அந்த பிரிவு எப்படி இருக்கணும் உடனே அந்த பிரிவு ஒன்று அடையணும் இல்ல இறந்தது ராமன் போகும்போது காட்டுக்கு சீதை கூட வர்றேன்னு சொன்னாங்க வேண்டாம் காடு ரொம்ப கானகம் ரொம்ப சுடும் வேண்டாமா அப்படின்னு சொன்னார் நும் பிரிவனும் சுடுமோ பெருங்காடு என்றான் உங்களை பிரிந்திருப்பதை விடவா அந்த காடு சுடும் நும் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்றான் ஒன்று இருக்கிறாங்க முன்னே இருந்தவங்க எல்லாம் அருமையா பண்ணிருக்காங்க பாழாப்பணம் படிச்சு தொலைச்சு மனசுல வச்சிருந்தோம்னா எவ்வளவோ அருமையான எனவே முற்றிலாயிலந்தலில் பிரிந்திருந்து அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடிகளையும் பிரிந்து இதுவரைக்கும் இந்தியப்பா நீ உண்டன எல்லாம் உன் அற்றவாறும் நின் அறிவும் நின் பெருமையும் அளவருக்கில்லேனே அப்படிப்பட்ட பெருமானை பிரிந்து கூட நீ இருந்திருக்கிற இவ்வளவு நாளா சாப்பிட்டு இருந்திருக்கிற உடம்போட வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கிற உன் அறிவோடு இருந்திருக்கேன்னு சொல்ற உன் அறிவும் உன் பெருமையும் என்னால் அளக்க முடியலப்பா ஒரு நாலஞ்சு பல்கலைக்கழகத்தில் கொண்டு போய் கொடுத்து உன் அறிவு வேணா பார்த்துக்கப்பா ஏன்னா அவ்வளவு மக்குன்னு அர்த்தம் மக்குன்னு அர்த்தம் அளவருக்கில்லே நீ அளவறுப்பதற்கு அறியவன் இது வரைக்கும் நெஞ்ச நோக்கி சொன்னார் இனிமேல் கொஞ்சம் அடுத்த பாட்டு நெஞ்சுதான் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பிரிகிறார் அளவறுப்பதற்கு அறியவன் இறைவன் யார் ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்க சோதிக்க வேண்டாம் யாரு ஞானசம்பந்த பெருமான் அதனால அவனுடைய அகலமோ நீளமோ நீங்க அளந்து பார்க்க முடியாது ஆரறிவாரவர் அகலமும் நீளமும் திருமூல திருமந்திரம் ஏண்டா பொதுவா நீங்க அளக்கிறதுன்னா எதை நீங்க அளப்பீங்க நல்ல நீளமும் அகலம் தானே நீளம் அகலம் தானே அளப்பீங்க ஒண்ணு நீளத்தை அளப்பீங்க அகலத்தை தானே போற போக்குல ஆகவே அளப்பதற்குரிய இடத்துல எந்த பகுதினா ஒண்ணு நீளம் அல்லது அகலமா இருக்கும் ஆனா எங்க பெருமானுடைய ஆறறிவார் ஆறறிவார் அவருடைய நீளமும் அகலமும் அவருடைய அகலம் நீளம் எங்கடா கண்டீங்க நீங்க உனக்கு என்னது டேப்பு உங்க டேப்பும் தள்ள போட்டு வச்சுக்கோ அவன் அளவறுப்பதற்கரியவன் அப்படின்னா என்ன பொருள் கேட்டா டேப்பில் அளக்கிறது அர்த்தமல்ல நம்முடைய உயிர்களால் முற்றவும் உணர முடியாதவன் சேக்கலா அங்க இருந்து வந்தார் அதான் அடியேன் முதல்லயே பாடினேன் உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நம்முடைய அறிவை கொண்டு ஓதவோ நம்முடைய உணர்வை கொண்டு உணரவோ ரெண்டும் இயலாதவன் அவன் அதான் சாமி நீங்க எடுத்தவனே சொன்னீங்க உலகலாம் நீ நீ இல்லை திருவண்ணாமலை இருக்கிறவங்க மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டுமல்ல இந்திய நாட்டில் இருக்கல உலகலாம் போடான் ஏ சாமி செவ்வா மண்டலம் அரை எல்லாம் அண்ட பிண்ட எல்லா மண்டலமும் உலகலாம் அதை சொல்லிவிட்டேன் சும்மா தெரிஞ்சு போயிடுறேன் அப்போ உணரவும் முடியாது ஓதவும் முடியாது ஆம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் தொடங்கும் போதே எப்படி இருக்கு பாத்தீங்களா தொடங்கும் போது சிவா அதனால அளவறுப்பதற்கு அறியவன் யாருக்கு என்ன ஐயா சாமி நம்ம இந்திய நாட்டில் கூட முடியாது அல்லது இந்த உலகத்தில் இருந்த தேவர்களுக்கு என்ன அவங்க தாத்தாவுக்கு தான் இமயவர்க்கு அவர் இமயவரா இருந்தான்னா அதுக்கு